நன்னை இல்லம் வைத்த சொந்தம் வெள்ளி அத்தை நன்னு செல்வர் உடனாகி அத்தனை இல்லம் வைத்த சொன்னம் வெள்ளி அத்தை நன்னு செல்வர் உடனாகி அத்து பண்ணு கல்வி சுற்றமென்னும் அல்லலற்று நின்னை வல்லபடி பாடி அத்து பண்ணு கல்வி சுற்றமென்னும் அல்ல முத்தற்று நின்னை வல்ல படி பாடி முத்தன் என்ன வல்லை அத்தன் என்ன வள்ளி முத்தன் என்ன உள்ளம் உணராதே முத்தன் என்ன வல்லை அத்தன் என்ன வள்ளி முத்தன் என்ன உள்ளம் உணராதே முட்ட வெண்மை உள்ள பட்டல் எழ்மை கொள்ளு முட்டம் இங்கன் நைவதொழியாதோ பட்ட வெண்மை உள்ள பட்டம் எழுமை கொள்ளு முட்டம் இங்கம் நைவதொழியாதோ தித்தி மண்ணு தில்லை நித்தர் உள்ளு தித்து மண்ணு பிள்ளை முருகோனே தித்தி மண்ணு தில்லை நித்தர் உள்ளு தித்து மண்ணு பிள்ளை முருகோனே சித்த சக்தி மண் செய்ய சக்தி தூணு கைய சித்திரவண்ண வல்லி அலர் சூடும் சித்தி மண் செய்ய சக்தி தூணு கைய சித்திரவண்ண வல்லி அலர் சூடும் பத்தருண்மை சொல்லுற்ற செம்மன் வெள்ளி பத்தர் கன்னி புல்லும் அணி மார்பார் பத்தர் உண்மை சொல்லும் உற்ற பெற்ற செம்மல் வெள்ளி பத்தர் கன்னி புல்லு மணிமாப பச்சை வல்லி அல்லி செச்சை செல்லி உள்ள பச்சை மங்கை வல்ல பெருமாடே பச்சை வன்னி அல்லி செச்சை செல்லி உள்ள பச்சை மங்கை வல்ல பெருமாடே பச்சை மங்கை வல்ல பெருமாடே